دعته امرأة ذات منصب وجمال فقال إني أخاف الله ورجل تصدق بصدقة فأخفاها حتى لا تعلم شماله ما تنفق بيمينه ورجل ذكر الله خاليا ففاضت عيناه أو كما قال الله عليه وسلم رواه مسلم கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹு தாலா நம் மீது கொண்ட அன்பின் இரக்கத்தின் காரணமாக அல்லா ரசூலுடைய குரான் அதீனுடைய நிழலில் நல்ல சில விடயங்களை கேட்பதற்கு செவிமடுப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கின்றான் அல்ஹம்துல்லா கண்ணியமான தாய்மார்களை சகோதரிகளே இந்த பாக்கியம் அனைத்து பெண்களுக்கும் இதை கொடுப்பதில்லை இந்த ஊரில் எத்தனை பெண்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லா என்ற சொற்ப பேரை தேர்ந்தெடுத்து நம்முடைய வேலைகளெல்லாம் அப்படியே ஒதுக்கிவிட்டு அல்லாவுடைய பாதையை நாம் சமூகம் கொடுத்திருக்கின்றோமே இது அல்லா என் மீது கொண்ட மிகப்பெரிய இருப்பை அன்பானை தோன்றுகிறது அல்லா ரசூனுடைய தீனுடைய பேச்சுகள் அதை செவிமடைத்து அல்லா நமக்கு அருள் புரிந்திருக்கின்றானே இது அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு நெம்மத்தாக இருந்திருக்கிறது கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளே இந்த அல்லாவுடைய அருட்கொடைகள் நேமத்துக்களை நாம் சிந்திக்க விலங்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நேமத்தில் கொடுக்கப்பட்ட நாம் இதை நாம் சரியாக இன்று பயன்படுத்துகின்றோமா அந்த நேமத்துக்களை அனுபவித்து அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோமா என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் குரான் அல்லாஹு குறிப்பிடும் பொழுது நிச்சயமாக நாளை மறுமையில் நீங்கள் அனுபவித்த நேமத்துக்கள் அறுக்கொடைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு என்னென்ன நேமத்துக்கள் அருட்கொடைகள் அல்லாஹ் புரிந்தானோ அவைகளை பற்றி நீங்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் முப்பத்திரீங்கள் இந்த குரானுடைய ஆயத்துக்கு கீழால் விளக்கம் எழுதுகிறார்கள் கடுமையான சூடு அந்த சூடான நேரத்தில் நீங்கள் குளிர்ந்த தண்ணீரை நீங்கள் குடித்திருந்தாலும் அதை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் இது அல்லாவுடைய ஒரு பெரும் நேமம் இந்த நேமத்தையும் நீங்கள் நாளை வறுமையில் உங்களிடம் விசாரிக்கப்படும் என்பதாக முப்பத்திரிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகள் எனவே அல்லாஹ் நமக்கு தந்த எத்தனையோ அறுப்புடைகள் நேமத்துக்கள் இருக்கின்றது அந்த நேமத்துக்கள் அனைத்தையும் காட்டியும் மிகப்பெரிய ஒரு நேமத்தான் தீனுடைய பாக்கியம் இஸ்லாத்துடைய பாக்கியம் அல்லா ரசூனுடைய பேச்சை கேட்கக்கூடிய பாக்கியம் இதுதான் அல்லாஹ் நமக்கு தந்த ஆகப்பெரிய நேமத் என்பதை மறந்துவிடக்கூடாது கண்ணியமான தாய்மார்களை சகோதரிகள் இந்த அடிப்படையில் இந்த காலம் இருக்கின்றது இந்த காலம் ஒரு பயங்கரமான ஒரு காலம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் இங்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது எப்படிப்பட்ட காலம் என்றால் இந்த காலம் நாளுக்கு நாள் உலக விஷயங்கள் உலகத்தினுடைய டெக்னாலஜி அதே போல உலக விடயங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டு போகின்றது இதற்கு மனிதர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் நாளுக்கு நாள் நாம் புதிய புதிய விடயங்களை நாம் பார்க்க வேண்டும் புதிய புதிய செய்திகளை நாம் செறிமடுக்க வேண்டும் என்பதைத்தான் மனிதர்கள் இன்று ஆர்வத்துடன் எதிர்பார்க்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த புதிய விடயங்கள் புதிய செய்திகள் இது நமக்கு எப்படி கிடைக்கிறது இதன் மூலமாக நாம் எதை செய்கின்றோம் இதனால் வரக்கூடிய விபரீதம் என்ன இவைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் யாருடைய சிந்தனையுடன் இதை பயன்படுத்த வேண்டும் நமக்கு என்ன சிந்தனை வரணும் என்பதை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியமான அல்லாவுடைய நல்லதியார்களே தாய்மார்களே இந்த காலத்தில் தான் மனிதர்கள் அதிகமாக சமூக தளங்களுடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் சோசியல் நெட்வொர்க் எங்கு பார்த்தாலும் எந்த வீட்டில் பார்த்தாலும் எந்த ஆண்கள் பெண்களுடைய கைகளில் பார்த்தாலும் இவைகள் இன்று விதி விலக்கில்லாமல் அனைவருடைய கையிலும் என்று பார்க்க முடியும் இது சமூக வலையதளங்கள் இவைகளுடைய பயன்பாடுகள் இந்த உலகத்தில் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் மொபைல் போன் எத்தனை பேர் பாதித்திருப்பார்கள் எத்தனை பேர் பாதித்திருப்பார்கள் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாயிரம் பேர் தான் பாவித்திருப்பார்கள் இருபது வருடத்துக்கு முன்னால் ஆனால் இருபது வருடத்துக்கு பின்னால் இன்று நம்முடைய நாட்டில் எத்தனை கோடி மக்கள் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டரை கோடி மக்கள் வாழ்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி மக்களிலும் ரெண்டே கோடி மக்களிடம் இந்த மொபைல் போன் இருக்கிறது இது புதிய தகவல் ஒரு வீட்டில் ஐந்து பேர் இருக்கிறார்கள் ஐந்து பேரிடமும் ஐந்து மொபைல் போன் இருக்கும் ஆனால் கவலைக்கூடிய விடயம் என்னவென்றால் ஐந்து பேருக்கும் ஐந்து மிஸ்வாக்கு இருக்கிறதா ஐந்து பேரும் ஓதுவதற்கு தனித்தனி குரான் இருக்கின்றதா ஐந்து பேர் விசர் செய்வதற்கு சக்தி இருக்கிறதா கண்ணியமானவர்களே நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்று மனிதர்கள் புதிய விடயங்களை ஆராய்ச்சி செய்கிறார்கள் ரெண்டு விடயங்களை மறந்து விடுகிறார்கள் அது அதுதான் மவுத் இந்த மௌத்தை மறந்து வாழ்கிறார்கள் அடுத்தது அல்லாவை மறந்து வாழ்கிறார்கள் நாம் எதையும் பயன்படுத்தலாம் அல்லா இந்த உலகத்தையே இந்த மீன்களுக்குத்தான் அல்லா படைத்திருக்கின்றார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை படைப்புகளும் இந்த மீன்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டது இவைகளை பயன்படுத்தும் பொழுது நாம் பாதிக்கும் பொழுது மவுத்தை மறந்துவிடக் கூடாது இந்த சோசியல் நெட்வொர்க் தடைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மனிதர்களுடன் நேருக்கு நேர் தொடர்பு படுத்தப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் ஜப்பான் இருக்கிறார் கனடாவில் இருக்கிறார் நம்முடைய பேமிலி இவர்களுடன் தொடர்பு படுகிறோம் மிக சமீபமாக கொண்டு வருகிறது தூரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மிக சமீபமாக எந்த அளவு நம்முடைய கைக்குள்ளாலே கொண்டு வருகிறது நம்முடைய பிரதிக்கு சமீபமாக இருக்கக்கூடிய இந்த மௌத்தை இந்த அல்லாவை மறந்து விடுகின்றோம் அல்லாஹ் குரான் இந்த ஆயத்தை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சரியாக சிந்தித்தால் உலகத்தில் பாவம் செய்ய மாட்டாங்க அல்ல என்ன சொல்றான் நபியை நீங்க சொல்லுங்கள் எந்த மௌத்தை விட்டும் நீங்கள் விரண்டோடுகின்றீர்களோ அந்த மௌத்து நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும் قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة ஒரு நாள் நீங்கள் அந்த ரப்பிடம் திருப்பி கொண்டு போகப்படுவீர்கள் அது மாத்திரமல்ல உலகத்துல என்னென்ன விடயங்களில் நீங்கள் ஈடுபட்டீர்களோ அவைகள் எல்லாம் நாளை மறுமையில் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும் நீ என்னென்ன உலகத்துல என்னென்ன கூத்து போட்டீங்களோ என்னென்ன விடயங்களில் ஈடுபட்டீங்களோ என்னென்ன விஷயங்களை நீங்க பாதித்தீங்களோ அவைகளை பற்றி எல்லாம் உங்களுக்கு அறிவிக்கப்படும் கண்ணியமான தாய்மார்களை சகோதரிகளே இந்த சோசியல் நெட்வொர்க் சமூக வலைய தளங்கள் இவைகளை பயன்படுத்தக்கூடாது என்பதாக சொல்லவில்லை பயன்படுத்த நடத்தும் பொழுது இந்த ரெண்டு விடயங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் ஒன்று மவுத் எப்பொழுது வரும் எந்த சந்தர்ப்பத்தில் வரும் எந்த நேரத்தில் வரும் எங்கு வரும் அல்லா பாதுகாக்கணும் சில பேருக்கு கபரு கூட நசீபாக மாட்டாது சில பேருக்கு கபரு கூட நசீபாக மாட்டாது அப்படி எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றது இரண்டாவது அல்லாவை மறக்கக்கூடாது அல்லாவை மறக்கக்கூடாது நம்முடைய பாவங்களை நினைத்து சௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்ல சொல்லுதான் அல்லாது யார் பயப்படுகிறார்களோ தனிமையில் அல்லாது யார் பயப்படுகிறார்களோ இன்னல்லது அவர்கள் அல்லாவை பார்க்காமல் பயப்படுகிறார்கள் பயப்படக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அருக்கொடைகள் கூலிகள் இருக்கின்றது இன்று தாய் தந்தையருக்கு முன்னால் பாவம் செய்வதற்கு வைக்கப்படுவோம் தாய் தந்தையருக்கு முன்னால் பாவம் செய்வதற்கு வைக்கப்படுவோம் நம்முடைய குடும்பத்தாருக்கு முன்னால் பாவம் செய்ய வைக்கப்படுவோம் ஆனால் அல்லாவுக்கு முன்னால் வார்த்தையே வெட்டப்படுபவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் அல்லாவுக்கு முன்னால் நாம் பாவம் செய்வது கூடாது என்பதாக நினைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் தாய்க்கு தெரியாம தந்தை தந்தைக்கு தெரியாம தாய் தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாம மகள் மகன் செய்கிறார்கள் இன்று உலகளாக ரீதியில பார்க்கலாம் ஏன் இவர்கள் மௌத்தை மறந்து வாழ்கிறார்கள் தனிமையில் அல்லா என்னை பார்க்கின்றான் என்பதை மறந்து வாழ்கிறார்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹால நமக்கு சரியான சௌபாவை அல்லா நசீபாக்க வேண்டும் ஈஜிப்டில் இருக்கிறார் அம்ரு இது ஒரு ஆச்சரியமான சம்பவம் நன்றாக இதுல பல படிப்பினைகள் இருக்கின்றது அவர் குறிப்பிடுகிறார் ஒரு நாள் மூன்று நாள்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு இமெயில் வந்தது அந்த இமெயிலில் குறிப்பிடப்பட்டு பட்டிருந்த விடயம் என்னவென்றால் அந்த இமெயிலை அனுப்பியது ஒரு யங் கேர்ள் ஒரு பெண்மணி அவர் குறிப்பிட்டிருந்தால் நான் ஒரு முஸ்லிமான தந்தைக்கும் கிறிஸ்தவ தாய்க்கும் பிறந்த ஒரு பெண் முஸ்லிமான தந்தைக்கும் ஒரு கிறிஸ்தவ தாய்க்கும் பிறந்த பெண் நான் பத்து வயது வரை லெபனானில் நான் வசித்தேன் அதன் பிறகு நாங்கள் எல்லாரும் ஆஸ்திரேலியாவில் எங்களுக்கு வசிப்பதற்கு அவகாசம் கிடைத்தது இப்பொழுது என்னுடைய வயது இருபத்தி ரெண்டு வயதாக இருக்கின்றது என்னுடைய தாயும் தந்தையும் வெவ்வேறு திருமணங்கள் செய்துவிட்டு என்னை அப்படியே தனிய ஆஸ்திரேலியாவில் விட்டு சென்று விட்டார்கள் லெபனானுடைய தொடர்பு எனக்கு துண்டிக்கப்பட்டது அங்கு என்னுடைய மூதாதையர்களை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லை எனக்கு நான் தனிமையில் காலத்தை கழிக்க ஆரம்பித்தேன் இப்பொழுது என்னுடைய செலவுக்காக வேண்டி நான் வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டேன் நான் காலையில் யூனிவர்சிட்டி செல்வேன் மாலையில் வந்து ஒரு கிளப்பில் வேலை செய்வேன் இப்படி என்னுடைய காலம் சென்று கொண்டிருந்தது நான் ரொம்ப அழகுள்ள ஒரு பெண்ணாக இருந்தேன் ஆஸ்திரேலியாவில் எனக்கு லெபனானை சேர்ந்த ஒரு முஸ்லிம் குடும்பம் எனக்கு அறிமுகமானது நான் கொஞ்சம் அரபி பேசுவேன் இந்த லெபனானை சேர்ந்த ஆஸ்திரேலியாவில் வசிக்கக்கூடிய இந்த குடும்பத்துடன் தொடர்பு ஏற்பட்டது நான் அந்த வீட்டுக்கு அடிக்கடி சென்று வருவேன் ஒரு நாள் நான் சென்ற பொழுது சென்ற நாள் இருக்கின்றதே அது ரமலானுடைய மாதம் அந்த மாதத்தில் அவருடைய வீட்டுக்கு நான் சென்றேன் சென்று பார்த்த பொழுது அவர்களுடைய வீட்டில் ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி போனது அது ஒரு தாவா களஞ்சிய நிகழ்ச்சி ஒன்று பேசப்பட்டது நான் புரிந்து கொண்டேன் இந்த நிகழ்ச்சி எனக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது நான் எவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்கின்றேன் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் பிறகு நான் அந்த நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவருடைய வெப்சைட்டை அட்ரஸை நான் எடுத்துக்கொண்டேன் நான் அவர்களுக்கு நான் ஒரு இமெயில் அனுப்பினேன் அல்லா என்னை மன்னிப்பானா அல்லாவிடம் எனக்கு மன்னிப்பு உண்டா சௌபா உண்டா என்று நான் கேட்டு ஒரு இமெயில் அனுப்பினேன் உடனே அந்த இமெயிலுக்கு சொந்தத்தார் அவர்தான் அம்முகாலி சொல்லுகிறார் பசி உள்ள வயிறு எப்படி சாப்பாட்டை தேடுகிறதோ இதே போன்றுதான் ஈமான் உள்ள ஈமானை உடைய ஒரு உள்ளம் அல்லாவின் பக்கம் முன்னோக்குவதை தேடு இது ஒரு ஆச்சரியமான சம்பவம் பிறகு உனக்கு சௌபா இருக்கிறது என்பதாக அவர் இமெயில் பண்ணினார் இன்னும் மூன்று நாட்களுக்கு பிறகு எனக்கு தொழுவது எப்படி என்பதாக நான் அவருக்கு இமெயில் அனுப்பினேன் தொழுகை இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்பதாக மெசேஜ் அனுப்பியிருந்தார் இன்னைக்கு குரானை பற்றிய எந்த ஒரு அறிவும் கிடையாது குரானை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நான் திரும்ப மூன்று நாட்களுக்கு பின்னால் இமெயில் அனுப்பினேன் பிறகு ஓடியோ குரானுடைய வசனம் அந்த ஓடியோ குறைவுக்கு அனுப்பினான் பிறகு ஒரு வாரத்துக்கு பின்னால் அந்த பெண்ணிடம் இருந்த ஒரு இமெயில் அம்பு ஹாலித் அவருக்கு வந்தது நான் என்னுடைய அந்த மாடலிங் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார் நியூசிலாந்தில் நடைபெற்ற மிகப்பெரிய அளவிலான போட்டியில் நான் வெற்றி பெற்று பதக்கத்தை வென்றிருக்கின்றேன் நான் கௌபா செய்து என்னுடைய அந்த மாடலிங்ல இருந்து நான் அலகுரானில இருந்து மெகசினுக்கு வரக்கூடிய போட்டோக்களை நான் அப்படியே இல்லாமலாக்கி கொண்டேன் பிறகு இன்னும் இரண்டு நாட்களின் பிறகு அவர் திரும்பவும் மெசேஜ் அனுப்பியிருந்தார் நான் ஹிஜாபை பேணக்கூடிய ஒரு பெண்ணாக நான் இருக்கின்றேன் இத்துடன் முடியவில்லை இதன் பிறகு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் இரண்டாவது நாட்களிலேயே அவருக்கு ஒரு மிகப்பெரிய உடல் வலி நோய் ஏற்பட்டது அந்த நோயின் காரணமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் அந்த பெண்மணி சேர்க்கப்பட்டார் வைத்தியர்கள் செக் பண்ணி பார்த்த பொழுது அவருடைய பிரெயினில் கேன்சர் அடைந்தது மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இந்த பெண் இருக்கிறார்கள் என்பதாக டாக்டர்மார் முடிவு செய்தார்கள் டாக்டர்மார் சொன்னார்கள் இருபது வீதம் தான் இந்த பெண்ணை காப்பாற்ற முடியும் கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளே கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்குள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிய பெண் பிறகு அந்த பெண்மணி இரண்டாவது வாரத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள் என்னுடைய விதாயத்துக்கு நேர்வழிக்கு காரணமாகத்தான் இந்த அம்பு காலத்துடைய இமெயில் எனக்கு ஜன்னலாக இருந்தது இதை சொல்லிவிட்டு அந்த பெண் மௌத்தாகிவிட்டார் கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளே இந்த சம்பவம் நமக்கு எத்தனை விடயங்களை படித்து தருகிறது இஸ்லாத்தை எப்படி தேடினால் அதே போன்று அல்லாவிடம் தோபா செய்தால் அந்த சோசியல் நெட்வொர்க் சமூக வலைதளங்களின் ஊடாக அல்லாவை மறக்கவில்லை அவருக்கு ஹிதாய் கிடைத்தது நேர்வழி பெற்று அல்லாவிடம் கல்வி சேர்ந்தார் கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளே செல்லல்லாம் அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஏழு கூட்டத்தாருக்கு அல்ல அருகுடைய நிழலை கொடுப்பானாலே வறுமையில் அதில் ஒருத்தர் யார் என்றால் தனிமையில் உட்கார்ந்து அல்லாவை திக்கிரி செய்யும் பொழுது கண்ணீர் வடித்த மனிதர் நீங்க நமக்கு கண்ணீர் வருதா நமக்கு கண்ணீர் வருதா நாம் எதற்காக வேண்டி அழுகின்றோம் இன்று எத்துணை மனிதர்கள் ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வாலிப பெண்கள் எதற்கு அழுகிறார்கள் எதற்கு அழுகிறார்கள் இதை கண்கூடாக பார்க்கின்றோம் செல்லல்லாவு அலைய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் தனிமையில் உட்கார்ந்து அல்லாவை திக்கிறு செய்து கண்ணீர் வடித்த மண் கண் கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளே இந்த உலகத்தில் நாம் இன்று நம்முடன் இணைந்து அப்படியே நம்முடன் ஒட்டிய விடயமாகத்தான் இந்த சோசியல் நெட்ஒர்க் இருக்கிறது தொழிலுக்கு வருகின்றோம் தொழுது முடிந்த உடனே நாங்கள் எதை எடுக்கிறோம் முதலாவது மொபைல் போனை தான் இஸ்திஃபார் ஓதுவோமா விக்கிரி செய்யறோமா ஒன்றுமில்லை ஆண்கள் பெண்கள் என்று விதிவிலக்கில்லை மக்களுக்குள்ளால் வெளியார் கண்ணியமானவர்களே இன்னைக்கு பார்க்கிறோம் இவைகளால் வரக்கூடிய விபரீதங்கள் இன்னும் இன்னும் எத்தனை பேருக்கு புரியாமல் இருக்கின்றது அதனை விபரீதங்களை எடுத்து பாருங்கள் குறிப்புகள் புள்ளி விவரம் சொல்லுகின்றது இதை பயன்படுத்த கூடாது என்பதாக சொல்லவில்லை திரும்பவும் சொல்கின்றேன் பயன்படுத்துங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் படைத்தவனை மறந்துவிடக் கூடாது மௌத்தை மறந்துவிடக் கூடாது கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே சுருல்லால் செல்லல்லாவு அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஏழு கூட்டத்தாருக்கு அல்லா நிழல் கொடுப்பார் அது இன்னொரு மனிதர் யார் என்றால் ரஜுலும் தனிமையில் அல்லாவை பயந்த ஒரு பெண் ஒரு ஆண் தாத காரியத்தின் பக்கம் பெண்கள் அழுகிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாவே பயப்படுகிறார் என்ன சொல்கிறார் அல்லாவே நான் பயப்படுகின்றேன் இன்னைக்கு கூட்டத்தில சமூகத்துக்கு முன்னால இருந்து அல்லாஹ் பயப்படுறது எத்தனை பேர் பயப்படுறாங்க தோற்றத்தில் அல்லாஹ் பயப்படக்கூடியவர்களா இருக்கிறார்கள் ஆனால் தனி வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சுவருக்கு மத்தியில் அல்லாவை பயப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் செல்லல்லாம் செல்ல நிலைத்தான் சொன்னார்கள் பாவமான காரியத்தின் பக்கம் அழைக்கப்பட்ட பொழுதும் இவர் அல்லாவே பயப்பட்டார் நான் அல்லாவே பயப்படுகின்றேன் தனிமையில் அல்லாவை பயந்தவர்களை பற்றி அல்லா சொல்கின்றார் குரானில் மலக்குமார்களுடைய விடயம் நபிமார்களுடைய விடயம் நபிமார்கள் எப்படிப்பட்டவர்கள் நபிமார்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த நபிமார்கள் நலவான விடயங்களில் குறைவார்கள் நன்மையின் பக்கம் தனிமையில அல்லாவிடம் இறங்கி இறங்கி பயந்து பயந்து அழுது அழுது இதுவா கேட்பார்கள் எங்களை பயப்படக்கூடியவர்களா இருந்தார்கள் யார் நபிமார்கள் இந்த நபிமார்களுடைய விடயத்தை அல்ல சொல்லிவிட்டு செல்லந்தாவு அலைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னி அச்சாக்கும் இல்லா உங்கள் அனைவரை காட்டியும் அல்லாவை நான் அதிகமாக பயப்படுகின்றேன் அல்லாவை அதிகமாக பயப்படுகின்றேன் சாபா பெண்மணிகளுடைய வரலாறுகள் எடுத்து பாருங்கள் அதில் ஆயிஷா அவங்க அல்லாஹு அவர்கள் தனிமையில் அல்லாவை பயந்திருக்கிறார்கள் அவருடைய வரலாறுகள் எவ்வளவு பதியப்பட்டிருக்கிறது கண்ணியமான தாய்மார்களின் சகோதரிகளே நாம் தனிமையில் அல்லாவை பயப்படவில்லையா நாம் கூட்டத்தார்கள் இருக்கும் பொழுதும் அல்லாவை பயப்பட மாட்டோம் நாம் கூட்டமாக இருக்கும் பொழுதும் அல்லாவை பயப்பட மாட்டோம் நாம் தனிமையை அல்லாவை பயப்படவில்லையா கணவன் இருக்கும் பொழுதும் அல்லாவை பயப்பட மாட்டோம் நம்முடைய தாய் தந்தையர்கள் இருக்கும் பொழுதும் அல்லாவை பயப்பட மாட்டோம் கண்ணியமானவர்களே நாம் நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த மொபைல் போனை நான் பயன்படுத்துகின்றேனா இந்த சோசியல் நெட்ஒர்க் இந்த ஐடி இவைகளை இன்டர்நெட்டை நான் பயன்படுத்தும் பொழுது அல்லா என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் இன்று தாய் தந்தைகளுக்கு தெரியாம தலைவனை கீழால மகள் மாறு மகன் மாறு பாதிக்கிறார்கள் கடைசியில் உம்மாக்கும் பாப்பாக்கும் தான் தேவலாம் கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இதனால் வரக்கூடிய விபரீதங்களை உணர வேண்டும் இதனால் மிகப்பெரிய நஷ்டத்தை இன்று உண்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறது சந்தித்து கொண்டிருக்கிறது பாருங்கள் உதாரணமாக இதை பயன்படுத்தக்கூடிய பாருங்கள் புள்ளி விவரம் சொல்லுகிறது இன்னைக்கு அதிகமானவர்கள் இந்த பேஸ்புக் பாவிக்கிறார்கள் பார்க்கிறார்கள் கிட்டத்தட்ட one point fifty five billion மக்கள் பாவிக்கிறார்கள் ஒரு நாளைக்கு நூறு கோடி மக்கள் இருநூத்தி பதிமூணு நாட்டில எழுபத்தி ஐந்து மொழிகளில் பயன்படுத்துகிறார்கள் இருநூத்தி பதிமூணு நாட்டில் எழுபத்தி ஐந்து மொழிகள்ல இந்த எஃபியை பாதிக்கிறார்கள் கிட்டத்தட்ட one point fifty five billion மக்கள் இந்த பேஸ்புக் பாதிக்கிறார்கள் நைன் ஹண்ட்ரட் மில்லியன் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி அதே மாதிரி மெசஞ்சர் செவன் ஹண்ட்ரட் மில்லியன் இருபது கோடி மக்கள் நாலாவது இதை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் சில நாடுகள் இதுக்கு தடை விதித்திருக்கிறது தடை விதித்திருக்கிறது ஆனால் முஸ்லீம்கள் இதை பற்றிய அச்சம் பயம் இல்லாமல் பள்ளிக்கு உள்ளாலும் தான் வெளியாலும் தான் வீதியில் தான் பசாரில் தான் வீட்டில் இருந்தால் எல்லா இடங்களில் பக்தில் இருந்தால் பார்க்க முடியும் கண்ணியமானவர்களே இன்னைக்கு வாப்பா சம்பாதிக்கிறாரு மனைவிக்கு ஒரு அழகான போன் மகளுக்கு ஒரு அழகான போன் திருமணம் கேட்கப்பட்டு விட்டதா அவருக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்தாச்சு முதலாவது அதை அங்கீகரிக்கிறார்கள் அங்கீகரிக்கிறார்கள் திருமணம் பேசப்பட்டு விட்டால் இன்று மாற்றம் என்ன சொல்லுகிறது அப்போது முடியாதவரை அவர்களுக்கு மகரமே இல்லை ஆனால் இன்று பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் கடைசியில் என்ன பேசி வச்சுக்காங்க ஒரு வருஷத்துக்கு பின்னால்தான் நிக்கா பேச வேண்டியது கதைக்க வேண்டியது பார்க்க வேண்டியது எல்லாம் எடுத்துருவாங்க கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளே நிதானமாக சிந்தியுங்கள் இந்த சோசியல் நெட்வொர்க்கினால் வரக்கூடிய முசீபத்தை பாருங்கள் முதலாவது என்ன தகாத உறவுகள் வருகிறது தகாத உறவுகள் இன்றைக்கு தீன்தான்கள் கூட பள்ளியுடன் தொடர்புடையவர்கள் கூட தகாத உறவு வைத்திருக்கிறார்கள் அல்ல என்ன சொல்லுகின்றான் நீங்கள் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் பாவத்துக்கு கிட்டையே போகாதீர்கள் மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களை உண்டு பண்ணக்கூடிய அந்த கெட்ட செயலின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் அது நெருங்கக்கூடிய வழி எத்தனையோ இருக்கிறது அது மிஸ்கோலையும் நெருங்க முடியும் எங்களுடைய யூடியூப்லையும் நெருங்க முடியும் பேஸ்புக்லையும் நெருங்க முடியும் எத்தனையோ வகைவையான இது சமூக வலைத்தளங்களின் ஊடாக நெருங்க முடியும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் நீங்கள் நெருங்காதீர்கள் இவைகளை நெருங்கும் போது பார்க்கும் போது அல்லாவுடைய பயம் வரணும் வருகின்றதா அல்லாவை பயப்படக்கூடியவர்களுக்கு தான் அல்லா சொல்லுகின்றான் வலிமன் யார் அல்லாவை பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு சொர்க்க ரெண்டு சொர்க்கம் அல்லா வைத்திருக்கின்றார் இந்த முதல் முதல் தகாத உறவுகள் இன்னைக்கு வாலிபர்களுக்கும் தகாத உறவு இருக்கிறது திருமணம் முடித்தவர்களும் இருக்கிறது கணவன் குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையர்களுக்கும் இருக்கின்றது இது விதிவிலக்கு இல்லாமல் இந்த சமூகம் இந்த சமூக காட்டிக் கொண்டிருக்கிறது கவலைக்குரிய சரியான விடயமா இருக்கிறது கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே நாம் அல்லாவை நம்பியவர்கள் ரசூலை ஏற்றவர்கள் மகிஷரை நம்பியவர்கள் நாளை மறுமை நாளை நம்பியவர்கள் நம்முடைய மௌத்து எப்ப வரும் என்பதை நாம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இதை பயன்படுத்தும் பொழுது நாம் நினைக்க வேண்டும் இது ஒரு கத்தி நாம் பார்க்கின்றோமே கிச்சனில் கத்தி இதை நாம் சரியாக பயன்படுத்தினால் சரியாக அதனுடைய பிரதிபலிப்பை பெற்றுக் கொள்ளலாம் முறை தவறி பயன்படுத்தினோம் என்றால் நம்முடைய மானம் மரியாதை பறிக்கப்பட்டு கேவலமான மௌத்தை தான் நாம் சந்திப்போம் யார் ரகசியமான பாவம் ரகசியமான தொடர்புகள் இவைகளில் இவைகளுடன் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் உலகத்தில் அவர்களுக்கு சக்கரா தெரியாத அமைந்த வரலாறு ரகசியமான பாவம் ரகசியமான தொடர்பு இவர்களுடைய சக்கரா தெரியாத அமைந்த வரலாறு கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளை முதலாவது விபரீதம் தகாத உறவுகள் இரண்டாவது என்ன நமக்கு விருப்பம் இல்லாதவர்கள் நம்முடைய கோபத்துக்குள்ளாதவர்கள் நம்முடைய பிணங்கிக் கொண்டவருடைய மாட மரியாதையை பறிக்கின்றோம் பறிக்கின்றோம் நமக்கு விருப்பம் இல்லையா திருமணம் பேசப்பட்டு வச்சிருக்கிறது ஏதோ பிரச்சனையால் அப்படியே திருமணம் பிரிந்து விடுகிறது அந்த பெண்ணுடைய அத்துணை போட்டோக்களும் அத்துணை விடயங்களும் இந்த ஆணுடைய கையில் இருக்குதா இல்லையா அதே போன்று அந்த பெண்ணுடைய கையில் இந்த ஆணுடைய அத்துணை போட்டோக்களும் அவர்களுடைய அனைத்து மெசேஜ்களும் அவருடைய கையில் ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தர ஏசி பேசிக் கொள்ற பேசினா பேஸ்புக்ல போட்டுவேன் மானக்கப்படுத்திடுவேன் செல்லல்லாம் வாழைய செல்லம் அவர்கள் அதற்கு உமரது எல்லாம் அவர்கள் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய விரோதியாக இருந்தார்கள் நபிசல்லாஹு அலைய அவர்கள் அதற்கு உமருக்கு ரவியல்லாம் அவர்கள் துவா தவிர அவர்களுடைய குறைகளை உமத்துக்கு வெளிப்படுத்தவில்லை காலத்தின் வலிது அவர்கள் பதில இருந்து பத்தக மக்கா அவர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு வருடம் அல்லாவுடைய தீன் ரசூலுடைய தீனுக்கு விரோதி பத்தக அவர்கள் ஹாலிபின் வலித் ரவி அவர்களுடைய நானாவிடம் விசாரித்தார்கள் உன்னுடைய தம்பிக்கு இன்னும் இஸ்லாத்தை விளங்கவில்லையே இஸ்லாம் பற்றிய அறிவு இன்னும் விளங்கவில்லையே இஸ்லாத்துடைய நல்ல உணர்வுகள் இன்னும் வரவில்லையே என்பதாக சல்லல்லாம் அலைய செல்லம் அவர்கள் விசாரித்த செய்தி ஹாலிபின் வலித் ரவி அவர்களுக்கு எட்டியது இஸ்லாத்துக்குள் நுழைந்தார்கள் பதினெட்டு வருடம் பிரோதியாக இருந்தவர்களுடைய குறைகளை கூட செல்லலாம் வரைவு செல்லும் அவர்கள் உம்மத்துக்கு தெளிவுபடுத்தவில்லை மானத்தை வலிக்கவில்லை இன்று நாம் என்ன செய்கின்றோம் இதை பயன்படுத்தக்கூடிய நமக்கு தைரியம் பிறக்கிறது தைரியம் பிறக்கின்றது அடுத்தவருடைய குறைகளை மானங்களை பறிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது இன்று எத்தனை பேர்கள் எத்தனை பெண்கள் எத்தனை வாணிப பெண்கள் இன்று தங்களுடைய மானங்களை பறிகொடுத்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன திருமணம் முடித்தவர்களுடன் தொடர்பு வைக்கிறாள் திருமணம் முடித்த பெண் திருமணம் முடிக்காத பெண் திருமணம் முடிக்காத வாலிபர்களுடன் தொடர்பு வைக்கிறார்கள் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் முத்தி கொண்டு போக என்ன செய்கிறார்கள் அவருடைய மானம் பறிக்கப்படுகிறது கடைசி குடும்பம் சின்ன பின்னமா போய் நடுத்தரவு வருகிறார்கள் மூன்றாவது இந்த அடிப்படையில் என்ன வருகிறது தலாக்குகள் அதிகமாக விவாகரத்து அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யூரோப் போன்ற நாடுகளில் ஒரு நாளைக்கு இருநூறு டிவோர்ஸ் நடைபெறுகிறது அதில் அறுபத்தி ஆறு டிவோர்ஸ் இந்த பேஸ்புக் விவாகரம் அதிகரித்து செல்கிறது எந்த அளவுக்கு அதிகமான வேகமாக நிக்கார்கள் நடைபெறுகிறதோ அதே வேகத்தில் விவாகரத்தும் நடைபெறுகிறது கல்வியில் பாதிப்பு கல்வியில் பாதிப்பு முஸ்லிம்களுடைய கல்வி வளர்ச்சியை எடுத்து பாருங்கள் முஸ்லிம்களுடைய கல்வி வளர்ச்சியை எடுத்து பாருங்கள் முஸ்லிம் பெண்களுடைய கல்வி வளர்ச்சி எடுத்து பாருங்கள் ஆண்களுடைய கல்வி வளர்ச்சி எடுத்து பாருங்கள் ஒரு ஊருக்கு நான் சென்றேன் ஸ்கூலுடைய வீராசாரம் அவர்கள் அந்த ஸ்கூல்ல இருந்து யார் இத்தனை பேர் யூனிவர்சிட்டிக்கு பாஸ் ஆயிருக்கிறார்கள் என்பதை விசாரித்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வரை ஆட்கள் பாச இருக்கிறார்கள் முப்பது மாணவர்கள் இன்ஜினியர் ஃபேக்கல்டிக்கு பாஸ் ஆயிருக்கிறார்கள் மெடிசனுக்கு முப்பத்தைந்து பேர் பாஸ் ஆகியிருக்கிறார்கள் ஒரு ஸ்கூல்ல இருந்து இது மாதிரி எத்தனையோ விடயங்கள் குறிப்பிட்டார்கள் ஆனால் நம்முடைய சமூகம் இந்த கல்வியில் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறார்கள் குரானுடைய விடயமா அதிலையும் வீழ்ச்சி நீ குரான் ஓத வேண்டிய குரானை திரட்ட வேண்டிய கைகள் எதை தட்டி கொண்டிருக்கிறது எதை தட்டி கொண்டிருக்கிறது நம்முடைய இந்த விரல்களை இதனுடைய செயல்பாடுகள் இங்கு அதிகமாக எதில் இருக்கிறது கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே நிதானமாக சிந்தியுங்கள் கிளாஸ் போறது போறாங்க உமா வீட்டுல இருந்து மெயின் ரோட் வரைக்கும் கூட்டிட்டு வாரு ஏ பக்குவமா கூட்டிட்டு வாரு கூட்டிக் கொண்டு அப்படியே என்ன செய்ய பஸ்ல அவ கிளாஸ் வேலைக்கு வந்தா இவ படிச்சாவா இல்லையா போனாவா இல்லையா ஒன்றும் பாக்குறது இல்லை என் பாப்பா உமாக்கு பாக்குறதுக்கு தைரியம் இல்லை தைரியம் இல்லை நீ சொல்ற அதிரத்துல வந்து அதிரத் மகன் தொழுவுறா இல்ல கொஞ்சம் தொலையை பத்தி சொல்லுங்களே இல்லாத யாத்திரை கத்தில போறாங்க இல்ல கொஞ்சம் சொல்லுங்களே கொஞ்சம் கத்தில வந்து ஏ வா இன்னைக்கு சமூக வலையதளங்களை பயன்படுத்தி பயன்படுத்தி சில சமாத உறவுகளை ஏற்படுத்தி தனக்கு பொருத்தமில்லாத நண்பர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி இன்னைக்கு உமா வாப்பாவையும் பாய்த்து கொண்டு வாழக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதுக்கு காரணம் யார் இதுக்கு காரணம் யார் இது காரணம் குழந்தைகளை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் தாயும் தந்தையும் கண்ணியமான தாய்மார்கள சகோதரிகளே கலாச்சார சீரழிவு கலாச்சார சீரழிவு ஒவ்வொரு பஸ்லையும் அதே போல பஸ் ரயில்வே ஸ்டேஷன்லையும் கிளாஸ் நடக்கிற இடத்தையும் நம்முடைய பெண்களுடைய சமூகம் இந்த முஸ்லீம்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆடை இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன் இவர்களை வைத்து என்ன செய்கிறார்கள் கண்ணியமானவர்களே அல்லாவை மறக்கக்கூடாது எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் வீட்டுக்குள் இருந்தாலும் அல்லா என்னை பார்க்கின்றான் வீட்டை விட்டு நான் வெளியே சென்றாலும் அல்லா என்னை பார்க்கின்றான் இந்த பயம் வர வேண்டும் இந்த கல்வி உள்ள இன்று மக்கள் பின்னி பிணைந்து வாழ்கிறார்கள் கண்ணியமானவர்களே அல்லாவிடம் சரியான சௌபாவை கேட்டு கடமைப்பட்டிருக்கின்றோம் சௌபா இல்லையா நம்முடைய இந்த உலகத்தில் வாழ்ந்த காலமுமே நாளை மரணையும் நஷ்டமாக மாறிவிடும் அல்லாத பயப்பட வேண்டும் இன்னைக்கு ஒரு பாவத்தை செய்வதற்கு நாங்க எங்களுக்கு தைரியம் பிறக்கிறது தைரியம் பிறக்கின்றது ஆனால் தனிமையில் பாவம் செய்கின்றோம் கூட்டத்தோடு விவாதம் செய்கிறோம் ரமலாவுடைய மாதம் வருகிறதா தொழுகையா நிக்கிறா சிலாவத்தா விவாதத்தா எல்லாம் செய்கின்றோம் ஆனால் தனிமையில் இருந்து கொண்டு தகாத உறவுகளை வைக்கின்றோம் செல்லல்லாம் அலை ஒசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள் நாளை மறுமையில் இபுன் மாஞ்சாவில் பதியக்கூடிய சரியான ஒரு ஹதீஸ் காலை மறுமையில் சில மனிதர்கள் மலையை போன்று அமல்கள் கொண்டு வருவார்கள் அமல்கள் கொண்டு வருவார்கள் சிஹாமாவுடைய மலை எவ்வளவு பிரமாண்டமானது இந்த மலையை போன்று அமல்களை மக்கள் அப்படியே சுமந்து கொண்டு வருவார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அந்த அத்துணை நன்மைகளையும் சாம்பல்களை போன்று அல்லாக்கி விடுவார்கள் சாப்பர்களை போன்று அல்லாக்கி விடுவான் சகாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்லா அவர்கள் யார் அவர்கள் யார் இவ்வளவு பெரிய தியாகாவுடைய மலையை போன்று நன்மைகளை கொண்டு வந்தவர்களுடைய நன்மைகளை அல்லா சாம்பலாக அல்ல ஆக்கிவிடுவார்கள் அவர்கள் யார் செல்லல்லாம் வாழை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் இந்த உண்மத்திலே உள்ளவர்கள் தான் உங்களுடைய இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் தான் அவர்கள் அவர்களை ஏன் அல்லா இப்படி செய்தான் என்றால் அவர்கள் நாங்கள் சொல்வதை போன்று அவர்களும் சொல்லுவார்கள் நாங்கள் நோக்கு பிடிப்பதை போன்றும் அவர்கள் நோக்கு பிடிப்பார்கள் நாம் எப்படி விவாதம் செய்கின்றோமோ அப்படி அவர்களும் விவாதம் செய்வார்கள் என்றாலும் இதா மகா மகாரில்லா இந்த தனிமையில் பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த பாவத்தில் அவர்கள் வீழ்ந்து விடுவார்கள் பாவத்தில் வீழ்ந்து விடுவார்கள் தனிமையில பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்குதா யாருமே பார்க்கல உமாக்கு தெரியாது பாப்பாக்கு தெரியாது நான் தூங்குறேன்னு நினைப்பாங்க ஆனா இவ யாரோடைய தொடர்பு கணவன் இல்லாத நேரத்தில் மனைவி தொடர்பு தாய் ஆசிரியர்கள் இல்லாத நேரத்தில் மகள் மகன் தொடர்பு இப்படி எத்தனை குடும்பத்தார்கள் என்று வாசிக்கிறார்கள் அல்ல பாதுகாக்க வேண்டும் நம்முடைய நன்மைகள் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு செய்த நன்மைகள் நாளை மறுமையில் பாலாகிவிடக் கூடாது எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை சகோதரிகளே இந்த உலகத்தில் இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய நவீன சாதனங்கள் ஊடாக நாம் அல்லாவை எவ்வளவு நெருங்க முடியுமோ அவ்வளவு தான் நெருங்க வேண்டும் இதனுடைய பாரதூரத்தை விளங்கி பாவத்தில் இருந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாத்துக் கொள்வது கட்டாயமாக இருக்கிறது எனவே வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அவன் பொருந்தக்கூடிய முறையில் வாழ்ந்து பாவமான காரியங்களில் இருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து மௌத்தை மறக்காமல் படைத்த ரப்பை மறக்காமல் வாழ்வதற்கு அல்லா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக நம்முடைய இந்த வருகையையும் அல்லா கபூல் செய்து கொள்வானாக நம்முடைய கடைசி முடிவையும் சிறந்ததாக அல்லா ஆக்கி அறிவானாக வாசில் அஹ்வானா அலமதுல்லா